الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ربك ألا تعبد إلا إياه وبالوالدين اللہ وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானகு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தபகத்தாவகங்கள் சுகதாக்கள் சுவாடிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சமூகத்தில் இஸ்லாமிய சமுதாயம் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்ப்போம் ஒரு பக்கம் பார்த்தால் இஸ்லாமியர்கள் அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அந்நியர்களோடு உறவை வைத்துக் கொண்டு ஓடுகிற சூழல்கள் அதிகரித்து வருகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் இதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன ஒரு மனிதன் சாதாரணமாக பெரும்பாவங்கள் செய்வதால் வட்டி ஒரு பக்கம் இந்த சமுதாயம் வாங்கிக் கொண்டே இருக்கிறது பெற்றோர்களை நிந்திக்கிற செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற சில பெண்களும் ஆண்களும் ஜோசியர்களிடத்திலே சென்று குறிவார்க்கிற சூழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படி மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதை செய்கிற செயல்களில் இன்றைக்கு சமுதாயம் இறங்கி இருப்பதால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன பெரும் பாவங்களை ஒரு சமுதாயம் செய்கிற பொழுது அல்லா செல்ல குத்தால இந்த சமுதாயத்திற்கு இருபது வகையான தண்டனைகளை அல்லாஹ் வழங்குவதாக உபசிரியங்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் பெரும்பாவத்தை செய்கிற பொழுது அதுல சாதாரணமாக இன்றைக்கு செய்கிற அல்லாஹுவை சார்ந்த ஒரு பெரிய பாவம் கொழுகையை விடுதல் இதை பெரும்பாவமாகவே இந்த சமுதாயம் கருதவில்லை பெருமானார் செல்லல்லாஹு அலிவசனம் சொன்னார்கள் மண் தரக்க சலாத்தன் வாகிதத்தன் முத்தாமிதா வேண்டுமென்றே ஒரே ஒரு தொழுகையை யார் விடுகிறாரோ ஒரே ஒரு தொழுகையை யார் விடுகிறாரோ லக்கியப்பாக நாளை மறுமை நாளையிலே அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் கோபத்தோடு பார்ப்பான் பெருமானார் செல்லல்லாஹ் வடிவச்சலம் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஒருவரை மறுமையிலே கோபத்தோடு பார்த்தால் கேள்வி கணக்கு கடுமையாகிவிடும் நரகம் வாங்கிவாகிவிடும் ஒரு தொழுகையை விட்டதற்கே இந்த நிலை என்றால் காலம் காலமாக தொழுகையை விடுவதை சாதாரணமானதாக குற்ற உணர்வே ஏற்படுவதில்லை அபுபக்கர் அலியல்லாவும் தேடா வளர்த்து வந்த நானூறு ஆடுகள் காணாமல் போய்விட்டது பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள் நாயகமே நான் வளர்க்க நானூறு ஆடுகள் காணாமல் போனது என்று கவலையோடு சொல்லுகிற பொழுது பெருமானார் சல்லல்லா குலவேசனம் சொன்னார்கள் நான் கூட ஏதோ தொழுகை கலாவாகி விட்டது என்று நினைத்தேன் என்றார்களாம் நானூறு ஆண்டுகள் போனது பெரிதாக பெருமானாருக்கு தெரியவில்லை ஆனால் தொழுகை ஒரு தொழுகை கலாவாவதை நான் பயன்படுகிறேன் என்றார்கள் தொழுகையை விடுவது அல்ல தொழுகை கனாவாவதை பயன்படுகிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள் என்றால் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அதை விடுகிற சமுதாயம் இந்த சமுதாயம் படுகிற பாடு என்ன இது ஹக்குல்லா அல்லாஹுவின் விஷயத்தில் ஹக்குல் ஐபாத் அடியார்களின் விஷயத்திலே இந்த சமுதாயம் பெற்றோர்களை கண்டுகொள்வதே இல்லை அதுவும் வருகிற காலங்கள் எப்படி போகும் என்றே சொல்ல முடியாது பெற்றோர்கள் நிந்திக்கப்படுகிற சமுதாயம் இந்த சமுதாயம் பிள்ளைகளை வளர்த்தி உருவாக்கி ஆளாக்கி சிறப்பாக்கி உயர்ந்த இடத்திலே திருமணம் முடித்துக் கொடுத்து நம் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு நடுத்தெருவுக்கு அனுப்பப்படுகிற சூழல் முசாலா நபியின் அழகி தலாத்தின் காலத்தில் நபிகள் பெருமானாருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மூசாலா நபிகின அழகி சலாத்து வசலாம் அன்னவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்தாக்கியாவுக்கு அந்தாக்கியாவிலிருந்து ஷாமுக்கு செல்ல வேண்டும் செல்லுகிற பொழுது அவர்களின் வாகனம் துளைந்து போய்விடுகிறது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் யா அல்லா என்னுடைய வாகனம் காணாது போய்விட்டது ஒரு வாகனம் வேண்டும் என்று மூசா சலாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான் மலை மேலே ஒரு மனிதர் வணங்கிக் கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் சென்று வாகனத்தை வாங்கிக் கொள் மூசா மலைக்கு சென்றார்கள் மூசா அலிஸ்லாம் வாகனத்தை ஏதாவது வாகனம் இருந்தால் கொடு என்று கேட்கிறார்கள் அந்த வணங்குகிற தன்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதரிடத்திலே கேட்கிற பொழுது அந்த மனிதர் வாகனத்தை ஒன்றும் அழைக்கவில்லை மேகத்தை அழைத்தார் மேகம் வந்தது மூசாவை அழைத்து சென்று சாமிலே விடு என்று அந்த மனிதர் சொன்னார் மூசா அலிகலாத்தை அழைத்து சென்று சாமிலே விட அல்லாஹுடத்திலே கேட்கிறார்கள் யாழ்லா என்னடா ஒரு நாடகம் நான் ஒரு நபி உன்னிடத்திலே நான் கேட்க நீ மேகத்தை அனுப்பி இருக்கலாம் என்னுடைய உம்மத்தை சார்ந்த சாதாரண ஒருவர் மேகத்தை வா என்றார் வந்தது நபியை கொண்டு போய் விடு என்றார் விடுகிறதே அவருக்கு இந்த ஆற்றல் எதனால் கிடைத்தது இயற்கையை மாற்றுகிற ஆற்றல் ஒரு நபிக்கே பாடம் கொடுக்கிற ஆற்றல் எதனால் கிடைத்தது என்று மூசாலா நபிக்கின அழகிசலாம் அல்லாஹ் இடத்தில் கேட்க சொன்ன பதில் ஒன்றுதான் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு வழிபடுகிற குழந்தையாக இருந்தார் இந்த குழந்தை பெற்றோர்களை மதிக்கிற குழந்தை தாய் எதை சொன்னாலும் தந்தை எதை சொன்னாலும் செய்கிற குழந்தை அந்த தாய் மௌத்தாகிற பொழுது ஹாஜத்தகு கமா ஹாஜத்தி அல்லாஹ் என் குழந்தை என் தேவையை பூர்த்தி செய்ததை போன்று அவரின் தேவையை நீ பூர்த்தி செய்துவிடு என்று அந்த தாய் கேட்டால் அதனால் மூசா காய்ந்த இடத்தை பார்த்து இந்த குழந்தை இந்த மனிதர் நீ பசுமையாகி விடு என்றால் நான் மாற்றி விடுவேன் பசுமையான இடத்தை பார்த்து காய்ந்து விடு என்று இவர் சொன்னால் நான் செய்து விடுவேன் காரணம் பெற்றோர்களுக்கு வழிபட்டால் இயற்கையை கூட மாற்றுகிற சக்தியை அல்லாமல் ஆனால் இன்றைக்கு சமுதாயம் அதிலே கோட்டை இப்படி அல்லாவுக்கும் அதிகாரிகளுக்கும் செய்கிற பெரிய பாவங்களால் சமுதாயத்திற்கு ஏறத்தால் ஒரு இருபது விளைவுகள் ஏற்படும் என்று விளக்குகிறார்கள் அதில் முதலாவது விலை லேனல்லாகும் நாதிரம் அது மந்தூர் இலை பெருமானா சொல்லல்லா பழிவசலம் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் சாபம் உண்டாகும் கெட்ட பார்வையை ஒரு மனிதன் பார்க்கிற பொழுது கெட்ட எண்ணங்களை கொள்ளுகிற பொழுது அல்லாஹுவின் சாபம் ஒருவர் ஒருவரை அல்லாது தவித்தால் என்ன பிரச்சனை ஏறத்தாழ ஏழு தலைமுறைகளை அந்த சாபம் தாக்கும் தாக்கும் ஏழு தலைமுறைகள் நசுங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அல்லாஹுவின் சாபத்தை பெற்றவர்கள் யாராவது வாழ்ந்த சரித்திரம் உண்டா இந்த நிலை பெரும்பாவத்தை செய்யக்கூடியவருக்கு முதலாவது ஏற்படுகிற நிலை அல்லாஹுவின் சாபத்துக்கு சொந்தக்காரராக மாறுவார் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் இரண்டாவதாக அல்லாஹ் குரானிலே அழகாக சொல்லுவான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவேன் என்கிறான் அல்லா வாழ்க்கையிலே நெருக்கடி எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் முதல்ல ஒரு காலத்திலே பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு பெரும் குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடும் ஆயிரம் ரூபாயில அண்ணன் தம்பி அக்கால் தங்கை எல்லாம் ஒன்றாக குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக இருந்த நிலைகள் இன்றைக்கு மாறி ரெண்டே ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்கிறது இருபதாயிரம் போதவில்லை என்கிறார் பல வகையான நெருக்கடிகள் இன்றைக்கு சமுதாயத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடி என்ன எங்கு என்ன நடந்தாலும் இஸ்லாமிய போர்வைகள் போர்த்தப்படுகிறது எங்கு குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டாலும் அந்த குற்றவாளிகளுக்கு என்று அணிவிக்கிற ஆடையாக கருப்பு ஆடையை அணிவித்து எல்லா குற்றவாளிகளும் இஸ்லாமியர்கள் தான் என்று காட்டப்படுகிற நிலை எங்கு என்ன தவறு நடந்தாலும் அதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணமாக இருப்பார்கள் சமீபத்திலே சென்ற வாரம் அதற்கு முந்தைய வாரங்களிலே பத்திரிகை உலகம் எடுத்து அத்தனை தீவிரவாத டெரரிஸ்டுகளுக்கும் அசல் யார் என்பதை தோலுரித்து காட்டியது தியாகத்தின் நிறம் பச்சை என்பதும் தீவிரவாதத்தின் நிறம் காவி என்பதையும் காட்டப்பட்டதல்லவா இஸ்லாமியர்களில் பெண் தீவிரவாதிகளாக யாரும் இதுவரை பிடிக்கப்படவில்லை ஆனால் சமீபத்திலே நாம் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கலாம் ஒரு பெண்ணிடமிருந்து என்னென்ன தகவல்கள் வந்தது உப்பு தண்ணீரிலிருந்து தான் உருவாகிறது அதே தண்ணீரிலேயே உப்பு கரைந்து விடுவதை போன்று எங்கிருந்து தீவிரவாத இஸ்லாமியர்கள் தீவிரவாதி தீவிரவாதி என்று எங்கிருந்து ஒழித்ததோ அதே தீவிரவாத சக்திகளுக்கு அவர்களே ஆளான வரலாறுகள் சமீபத்திலே பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு ஏன் இந்த நிலை என்றால் பாவங்கள் அதிகமாக செய்தால் அல்லாஹ் சொல்லுவான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவேன் அடுத்தவர்கள் மதிக்காத நிலையை நான் ஏற்படுத்தி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் நடக்கிறது மூன்றாவது ஒரு மனிதன் பாவம் செய்வதால் ஏற்படுகிற நிலை அதமுத்து மீஸ் ஹக்கு எது பாத்தில் எது என்று விளங்க வைக்காமல் செய்து விடுவான் அல்லா வட்டி இல்லாம உலகம் வாழ முடியுமா அதிரத்துமார்கள் இடத்திலேயே கேட்பவர்கள் நிறைய உண்டு வட்டி இல்லாமல் வங்கிகள் எப்படி இயங்க முடியும் வேண்டுமானால் மைனஸ் வட்டி பிளஸ் வட்டி என்று வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய அமைப்புகள் மைனஸ் வட்டி பிளஸ் வட்டி என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் தங்கத்தின் மதிப்பை விட அதிகமாக வட்டியை வாங்கினால் அது பிளஸ் வட்டியாம் அதை விட குறைவாக வாங்கினால் மைனஸ் வட்டியா இப்படி அல்லாஹுவின் சட்டத்திற்கு மாறு செய்கிற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவார் ஹக்கியது பாட்டியது எது என்று விளங்காது மஹமூதே கந்தனவி ரஹமத்துல்லா அலைகண்ணவர்களுடைய காலத்திலே ஒரு வரலாறு நடக்கும் ஒரு மனிதருக்கு அந்த மஹமூதே கந்தனவிக்கு நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கிறது நம்ம பாவா ஆட்சி எப்படி இருக்கிறது அத்தாவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு சந்தேகம் ஒரு படகோட்டி இடத்திலே சென்று கேட்கிறார் என் ஆட்சி எப்படி என் தகப்பனாரின் ஆட்சி எப்படி படகோட்டி சொல்லுவார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்று எனக்கு தெரியும் உங்கள் தகப்பனார் காலத்திலையும் நான் படகுதான் ஓட்டினேன் உங்க காலத்திலையும் படகைத்தான் ஓட்டுகிறேன் தகப்பனாரின் காலத்திலே என் படகிலே வருகிற பொழுது ஒரு ஒரு பெரிய மூட்டையை ஒன்று கொண்டு வந்தார் மறந்து வைத்து விட்டு சென்றார் கடைசியில அந்த மூட்டையை நான் வீட்டுக்கு எடுத்து சென்று பார்த்தால் மூட்டை நிறைய பணமாக இருந்தது அதை நான் ஒரு ரூபாய் கூட எடுக்கவில்லை அப்படியே வைத்தேன் ஆறு மாத காலத்திற்கு பிறகு என் அதே படகுக்கு வருகிறார் இந்த மூட்டையை நான் மறந்துவிட்டு சென்றேனே அது இருக்கிறதா என்று கேட்டார் ஆம் இருக்கிறது என்ற அதே மூட்டையை நான் எடுத்து கொடுத்து எனக்கு வெகுமதியாக சன்மானமாக பணம் கொடுத்தார் அதையெல்லாம் வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன் இது உங்கள் தகப்பனாரின் காலத்திலே நடந்தது ஆனால் உங்கள் காலத்தில் இப்பொழுது நான் நினைக்கிறேன் நம்ம விட பெரிய பைத்தியக்காரன் யாருமே இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் பெரிய மூட்டை கிடைத்தது அன்றைக்கே நாம் லட்சாதிபதி அடுத்த முறை அவர் வந்து கேட்கிற பொழுது மூட்டையை நீ வைக்கவே இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் முழுங்குவதைப் போன்று ஒரு முழுங்கு முழுங்கி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் லட்சாதிபதியே இப்படி போய் கோட்டை விட்டிருக்கிறோமே என்று எண்ண தூண்டுகிறது இதிலிருந்து அவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் உங்கள் தகப்பனின் காலத்திலே தீமைக்கான எண்ணமே வரவில்லை ஆனால் உங்கள் காலத்திலே நன்மை செய்வதற்கான எண்ணமே வரவில்லை எல்லாம் குறுக்கு புத்தியாத்தான் இருக்கு இது மஹமூதே கதனவியின் காலத்திலே இது என்றால் நம் காலம் அதமு தமீர் பாவங்கள் அதிகமாகிவிட்டால் எது ஹக்கு எது பாக்கு என்ற சிந்தனையையே அல்லாஹ் போக்கி விடுவான் சிந்தனை முழுக்க பாவமாகத்தான் இருக்கும் சிந்தனை முழுக்க தவறுகளாகத்தான் இருக்கும் இது பாவத்தினால் ஏற்படுகிற மூன்றாவது விளை பாவத்தினால் ஏற்படுகிற நான்காவது விளைவை பத்திரியங்கள் எழுதுவார்கள் உள்ளத்திலே அல்லாஹ் நுண்மத்தை ஏற்படுத்தி விடுவான் இருளை ஏற்படுத்தி விடுவான் யாக்கோபே ரஹமத்துல்லாஹி அலைக் என்னவர்கள் எழுதுவார்கள் நான் ஒரே ஒரு நேரம் ஒரே ஒரு லுக்குமா ஒரே ஒரு கவலம் அறாமான உணவை உண்டதற்காக அறாமான உணவை நான் உண்டதற்காக ரெண்டு மாத காலம் எனக்கு கல்வியின் பிரகாசம் கிடைக்கவில்லை என்கிறார்கள் ஒரு லுக்மாவுக்கு ரெண்டு மாத காலம் ஹக்கு விளங்கவில்லை என்றால் அறாமையே சாப்பிட்டால் ஹக்கு விளங்குமா அல்லாஹவை பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறோமா ரசூலை பற்றி அறிந்திருக்கிறோமா சகாபாக்கள் எல்லாம் அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்களாம் நம்முடைய ஈமான் இப்ராஹிலின் ஈமானை போல் இல்லையே நம்முடைய ஈமான் மீக்காயிலின் ஈமானை போல் இல்லையே என்று அவர்கள் தங்களுக்கு ஒப்பாக இப்ராஹிலையும் மீக்காயிலையும் பேசுவார்களாம் இன்றைக்கு நம்முடைய ஈமான் கொஞ்சம் மேல போக முடியுமா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் காரணம் எல்லாம் ஹராம் ஹராமை தொடுகிற பொழுது அல்லாஹ் உள்ளத்திலே இருளை அல்லாஹுத்தான போர்த்து விடுகிறான் இது நான்காவது இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கிற தண்டனை ஐந்தாவதாக பத்திரி என்று எழுதுவார்கள் முசீபா அதை சொல்லுகிற பொழுதே பெருமானார் செல்லல்லா படிவ சொன்னார்கள் இதா கசுரத்தி துணு பாவங்கள் அதிகமானால் ஹுஜூமுல் முசீபா முசீபத்துகள் வரும் என்று பெருமானார் சொல்லவில்லை முசீபத்துகள் தாக்கும் என்றார்கள் ஹுஜூம் என்றால் தாக்குதல் ஏவுகணைகளை வைத்து அடுத்த நாட்டை தாக்குவதை போல ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது முசீபத்துகள் தாக்கிக் கொண்டே இருக்கும் அத்தா ஆஸ்பத்திரியில் இருப்பாரு முடிக்க கூட இருக்காது மகன் போவார் மனைவி வருவார் மருத்துவமனையிலேயே தன் காசை கொடுத்து அளித்தவர்கள் யாரார் ஒருவர் அழகாக சொன்னார் அவருடைய மனைவிக்கு கல்லு ஸ்டோன் இருக்கிறது ஸ்டோனுக்கு பல முறை ஆபரேஷன் செய்கிறார் மீண்டும் மீண்டும் வளர்கிறது என் சொத்து தான் கரைந்ததை தவிர அதுல கல்லு கரையவே இல்லைங்கிற வயிற்றுக்குள்ளே உருவாக்குகிற கல்லு சொத்து முழுக்க கரைகிறது இன்னும் கல்லு கரையவில்லை இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஹுஜூமுல் முசீபா ஏற்படுகிறதே எதனால் நாம் செய்கிற தவறுகளால் முசீபத்துகள் நகரல் பசாதத்தில் வர்றி வல்வார் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் பசாதுகள் குழப்பங்கள் கடலிலும் திடலிலும் நடக்கிறது என்றால் மனிதர்கள் செய்து கொண்டதுதான் என்கிறான் நானா ஏற்படுத்தலைங்கிறான் பாவத்தால் தான் அது நடக்கிறது என்கிறார் கௌசல வரலாறு இருக்கிறது அல்லவா நல்லவர்கள் ஒரு பொருளை தொட்டால் பறக்கத்தார் கெட்டவர்கள் ஒரு பொருளை தொட்டால் அழிந்து போகும் ஒரு மாதுளையை எடுத்து கௌசுல்லானம் ரெண்டு மாதுளை இருக்கிறது ஒன்றை எடுத்து ஒரே மனத்திலே விளைந்த மாதுளை ஒன்றை எடுத்து கௌசுல்லானம் சாப்பிடுகிறார்கள் கடும் இனிப்பாக இருக்கிறது அரசருக்கு கொடுக்கிறார்கள் அதே மாதுளையை அரசர் எடுக்கிறார் அவர் பிரிக்கிறார் சாப்பிடுகிறார் கடும் கசப்பாக இருக்கிறது இவ்வளவு கசப்பாக இருக்கிறது என்று சொல்ல கௌசுல்லாலம் சொன்னார்களாம் தொட்டவர்களை வைத்து அதனுடைய ருசி மாறுகிறது என்று இதற்கு அதீசுகளிலேயே ஆதாரம் உண்டு மதினாவுக்கு சென்ற சமயத்தில் சல்மான் பாரசி நடிகத்தாக திருமதி ஷரீஃபிலே பதிவான ஹதி சல்மான் பாரசி அடிமையாக விற்கப்படுகிறார்கள் சல்மான் பாரசியை பெருமானார் காசு கொடுத்து வாங்குகிறார்கள் வாங்கி மதினமா நகரத்தில் விவசாயம் செய்கிறார் சல்மான் பாரசி விவசாயம் செய்கிற பொழுது பேரித்த மரங்களை பெருமானாரை தன் கரத்திலே எடுத்து நடுகிறார்கள் இன்னைக்கு தென்னை மரத்தை நட்ட மாதிரி பேரித்த மரத்தை பெருமானார் நடுகிறார்கள் எல்லா மரங்களையும் நாயகம் நட்டார்கள் ஒரே ஒரு மரத்தை மட்டும் உமரே பாருக்குரடி அலி எடுத்து நட்டு வைக்கிறார்கள் பேரித்த மரத்தினுடைய ஜாதகம் என்னவென்றால் அதனுடைய நிலை அது விதைத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பலன் தரும் ஆனால் பெருமானார் செல்லல்லா படைவ செல்லும் அந்த மரத்தை வைக்கிறார்கள் ஒரு வருடத்திலேயே பலன் கொடுக்கிறது ஒரு வருடத்திலேயே பலன் கொடுக்கிறது பெருமானார் மரத்தை சுற்றி பார்க்கிறார்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கிறார்கள் ஒரே ஒரு மரத்திலே மட்டும் கனி இல்லை பெருமானார் சலல்லா அலிவத்தலம் சகாபாக்களோடு செல்லுகிற பொழுது ஒரே ஒரு மரத்திலே மட்டும் கனி இல்லை உமரே பாருக் அலி அல்லாஹுத்தாராவும் சுற்றி பார்க்கிறார்கள் நாம் நட்ட மரம் இது என்பதை தெரிந்து கொண்ட உமர் அலி அல்லாஹுத்தாரா பெருமானாரே நீங்கள் வைத்ததால் மரத்திலே பலம் வைந்து விட்டது இந்த மரத்தை நான் நட்டேன் நாயகவே அதனால் தான் இல்லை என்றார் பெருமானாரினுடைய சக்தி எவ்வளவு அதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லா அலைவ செல்லம் அதை எடுத்து மீண்டும் நடுகிறார்கள் அந்த ஆண்டிலே பலம் கொடுத்தது என்று திருமதியிலே பார்க்கிறோம் நல்லவர்கள் எவ்வளவு நன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பலன் அதிகம் இன்றைக்கு நாம் செய்கிற பாவத்தால் அதற்கு மாற்றமாக தீமைகளை ஒரு மனிதன் செய்கிற பொழுது அதனுடைய நஷ்டத்தையும் அவன் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள் ஒரு மனிதன் தீமையை செய்ய ஆரம்பித்தால் முசீபா முசீபத்துகள் தாக்கும் என்றார்கள் ஆறாவதாக ரிசுக்கு தடுக்கப்படும் என்று முபசிரியன்கள் எழுதுவார்கள் ஒரு மனிதன் பாவங்கள் அதிகமாக செய்தால் அவனுக்கு ரிசுக்குகள் தடுக்கப்படுகிறது இன்னும் ஒரு மனிதன் பாவத்தை செய்வானேயானால் ஆசாபம் அவன் செய்த பாவத்தினால் அவனுக்கு ரிசுக்குகள் குறைக்கப்படும் என்று எழுதி காட்டுகிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே ரிதுக்குக்காக போராடுகிற சூழலை பார்க்கிறோம் உணவுக்காக போராடுகிற சூழல் எல்லோரும் எல்லா சமுதாயமும் முன்னேறி கொண்டிருக்க இந்த சமுதாயம் பின்னேறிக் கொண்டே இருக்கிறதே என்ன காரணம் செய்கிற தவறுகள் ஏழாவதாக கஃப்லத்து தௌபா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் அவனுக்கான தௌபாவின் வாய்ப்பை நீக்கி விடுவான் என்றார்கள் தௌபா செய்ய மாட்டான் வாய் திறக்க மாட்ட அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான் இன்றைக்கு இந்த சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகள்ல பெரிய தவறு அடுத்தவனை கால வர்றது ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய சமுதாயத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஆனா இந்த சமுதாயம் மட்டும் யாராவது மச்சா நல்லா இருந்தா வேகமா இழுத்துட்டு இவன் நல்லா இருக்கணும்னு மேல போறான் இவன் போறதை பார்த்து இவன் கீழே இழுக்கிறான் இப்படியே ஒருவன் மேல் இன்னொருவன் செல்ல விடாமல் தடுக்கிற சமுதாயமாக இன்றைக்கு காட்சி தருகிற சமுதாயம் நம் சமுதாயம் தான் ஒரு கதை ஒன்று கூட சொல்லுவார்கள் ஒருவனை சிங்கம் வேகமாக இரண்டு பேர்கள் காட்டிலே செல்லுகிறார்கள் சிங்கம் வேகமாக துரத்துகிறது நம்மால் ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறான் பிசினஸ் பார்ட்னர் வியாபார கூட்டாளிகள் ரெண்டு பேரும் இவன் அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அவன் இவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் முழுசையும் நாமளே அபகரிக்கணும்னு நினைக்கிறான் சிங்கம் துரத்தி கொண்டிருக்கிற பொழுது வேகமாக ஓடுகிறார்கள் பின்னாடி ஓடி வந்தவன் கேட்டானா அப்துல் காதரே சிங்கத்து வேகத்துக்கு நம்ம எல்லாம் ஈடு கொடுக்க முடியுமா அவ்வளவு வேகமா துறக்குதே ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற எப்படியா இருந்தாலும் சாகிறது உறுதி தானே என்று சொல்ல முன்னால் ஓடியவன் சொன்னானா சிங்கத்து வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும் ஆனா உன்னை விட நான் வேகமா ஓடிட்டா போதும் உன்னை விட வேகமாக ஓடினால் போதும் உன்னை பிடித்துக் கொள்ளும் நான் தப்பித்து விடுவேன் எங்காவது அவன் செத்தால் போதும் அடுத்தவன் நாம் நன்றாக அவனை காப்பாற்றுவதற்கு என்ன வழி தான் இறந்தாலும் பரவாயில்லை நீ ஓடிவிடு என்று சொல்லுகிற மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்ல நான் தப்பிச்சா போதும் நான் முன்னாடி ஓடிட்டா போதும் நீ ஓம்பாடு என்ன பாடோ பரவாயில்லை என்று சொல்லுகிற சூழல் தானே சமுதாயத்தில் இருக்கிறது தௌபா தௌபாவுக்கான வாய்ப்பு எல்லாம் கொடுக்க மாட்டான் உள்ளத்தை முத்திரையாக்கி விடுவான் அவன் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பான் எட்டாவதாக வஹத்துல் அபுரார் நல்லவர்களிடத்திலிருந்து வெறுப்பை பெறக்கூடிய சமுதாயமாக மாறிவிடுவான் எவன் பெரும் பாவத்தை செய்கிறானோ நல்லவர்களுடைய துவாவிலிருந்து வெறுப்பை பெற்று விடுவான் நல்லவர்கள் அவனுக்காக துவா செய்ய மாட்டார்கள் இவனுக்கு போய் துவா செய்வதா என்று ஒதுக்கப்படக்கூடிய மனிதனாக இந்த பாவம் செய்யக்கூடியவன் மாறிவிடுவார் வருஷத்தில் அபரார் ஏற்பட்டுவிடும் ஒன்பதாவதாக ஹவுஃபுல்லாக போய்விடும் அல்லாஹுவினுடைய பயம் போய்விடும் யாருக்கு அல்லாஹுவினுடைய பயம் போகிறதோ அவன் தான் பாவத்தை செய்வான் அல்லாஹுவினுடைய பயம் உள்ளத்தில் இருக்கிற பொழுது பாவம் செய்வதற்கான எண்ணம் வருமா யாக்குபலகி சலாத்தினுடைய வரலாறை பார்க்கிறோம் தந்தை மகனை பார்ப்பதற்காக யாக்கு அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாத்தை அரண்மனையிலே பார்ப்பதற்காக வருகிறார்கள் மகன் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தை மகன் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தை நின்று கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சொன்னான் அல்லாஹவின் பயம் இல்லையா எழுந்து நில் என்றான் இல்லை என்றால் உன் நுபுவத்தை புடுங்கி விடுவேன் என்றார் எண்ணி பார்க்கிறோம் அந்த ஹவுஃபுல்லா அல்லாஹுவினுடைய பயம் இல்லை என்றால் எல்லா தவறுகளும் சாதாரணமாக நடக்கும் இந்த பயத்தை அல்லாஹ் போக்கி விடுவான் பத்தாவதாக பத்தாவதாக தில்லத்தும் கித்தாரேன் ஈர் உலகத்திலேயும் அல்லா ஜல்ல சானகுத்தல இவனுக்கு இழிவை தந்து விடுவான் இந்த உலகத்திலும் இழிவான சமுதாயமாக இவன் இருப்பான் ஆகிரத்திலும் இவனுக்கு இழிவு ஏற்பட்டுவிடும் பதினொன்னாவதாக ஹயா போய்விடும் ஒருத்த பெரும் பாவத்தை செய்ய ஆரம்பித்தான்னா வெக்கம் போயிடும் இன்றைக்கு சமுதாயத்தில் வெக்கம் எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் ஆண்களிடத்திலேயும் வெக்கம் போனது பெண்களிடத்திலே சொல்லவே தேவையில்லை வெக்கம் போய்விட்டது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் இன்றைக்கு சாதாரணமாக நைட்டியை போட்டுக்கொண்டு கடை வீதியில சுத்துகிற சூழல் நம்முடைய பெண்கள் வேதனையாக இருக்கிறதே அடுத்த ஆடவர்கள் எப்படி கொத்தி செல்வது என்று பார்க்கிறார்கள் இதற்கு பலியானவர்கள் நம்முடைய பெண்கள் சேலத்திலே புர்காவை போட்டுக்கொண்டு இரண்டு கண்கள் மட்டும் தெரிகிற அமைப்பை வைத்துக் கொண்டு காது கால்களுக்கும் கைகளுக்கும் உரைகளை மாட்டிக்கொண்டு பட்டை போட்டு ஒரு பையனின் கையை பிடித்துக் கொண்டு செல்வதை நான் கண்கூடாக கண்டேன் இந்த சமுதாயத்தின் நிலை எங்கே போய் கொண்டிருக்கிறது அயா போனது சொர்க்க நரகத்தை பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா வறுமையின் சிந்தனையை நம் குழந்தைகளுக்கு விதைத்திருக்கிறோமா ஊட்டி இருக்கிறோமா வெக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா அல்லாஹர ரசூலினுடைய அக்கான வார்த்தைகள் நம் குழந்தைகளின் உள்ளத்தை இருக்கிறதா நம்முடைய காலமே இப்படி என்றால் இனி வருகிற காலத்திலே நம் குழந்தைகளின் நிலை என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற ஒரு தொகுப்பான மார்க்கத்திற்குள்ளே அமைந்திருக்கிற நாம் நம்முடைய குழந்தைகள் நரகத்திற்கு செல்வதற்கு இல்லை இல்லை குழந்தைகளால் நாம் நரகத்திற்கு செல்வதற்கு நாமே காரணமாக அமைந்திருக்கிறோம் இந்த வெக்கம் போயிடு எதனாலே நாம் செய்யற பாவத்தினால் பெருமானார் அழகாக சொன்னார்கள் ஈமான் ஹயா உக்குரனா ஆ ஈமானும் வெக்கமும் ரெண்டும் ரெண்டு கொம்புகள் என்றார்கள் இது இல்லை என்றால் அது இருக்காது அது இல்லை என்றால் இது இருக்காது ஈமான் போனால் வெக்கம் போகும் வெக்கம் போனால் ஈமான் போகும் வெக்கம் போய்விட்டதா ஒரு சமுதாயத்திற்கு ஈமான் இல்லாதவன் போய்விட்டது ஈமான் இல்லையா ஒரு சமுதாயத்திற்கு வெக்கம் இருக்காது எவ்வளவு அழகாக பெருமானார் சொன்னார்கள் பன்னெண்டாவதாக நபிகள் கோமான் அழிவு அலைவசல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெரும் பாவத்தை ஒரு மனிதன் செய்கிற பொழுது அஸ்மத்துல்லா அல்லாஹவினுடைய கண்ணியம் போய்விடும் உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய கண்ணியம் இருக்காது பதிமூன்றாவதாக இல்மை ஹக்கீக்கி இல்மை என்பது அல்லாஹுவின் நூர் அந்த அல்லாஹுவின் நூரை அல்லாஹு பாவிகளுக்கு கொடுக்க மாட்டான் இல்மை ஹக்கீக்கி போய்விடும் மத நான்காவதாக வஹஷத்துல்லா அல்லாஹ்விடத்தில் இவன் வெறுப்பை பெறக்கூடியவனாக மாறிவிடுவான் பதினைந்தாவதாக உலகத்தின் மீது இவனுக்கு ஆசை அதிகமாகும் ஆகிரத்தை பற்றிய வெறுப்பு அதிகமாகும் மௌத்த பத்தி இவன் பயப்படுவான் விளாடடி அல்லாஹு தாலா எப்பொழுது மரணம் வரும் எப்பொழுது மரணம் வரும் என்று எண்ணி இருந்தார்களே காரணம் நான் ஹபீபை காண வேண்டும் பெருமானாரை காண வேண்டும் அல்லா ஜல்ல சானகுத்தாலாவினுடைய லிக்காவை பெற வேண்டும் எனக்கு மரணம் வந்தால் நன்றாக இருக்குமே வீட்டினர்களை பார்த்து அள வேண்டாம் என்று சொன்னார்களே அந்த நிலையெல்லாம் போய் இவன் இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும் என்று நினைப்பான் மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அடுத்து பெருமானார் செல்லல்லாஹு அறிவு செல்லும் அன்னவர்களுடைய அன்பு தோழர் உமரே பாரூக் அலி ஒரு மனிதன் பெரும் பாவத்தை செய்கிற பொழுது ரஹ்மத்து போய்விடும் என்றார்கள் அல்லாஹுவினுடைய ரஹ்மத் போய்விடும் பதினேழாவதாக தாகத்துக்கான வணக்க வழிபாடுகளில் இருந்து அவன் நீங்கி விடுவான் அல்லாஹ் வணக்க வழிபாட்டுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் பதினெட்டாவதாக அல்லாஹுவினுடைய கோபத்துக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுவான் பத்தொன்பதாவதாக ஒன்பதாவதாக மலக்குமார்களுடைய துவாவில் இருந்து மகரூமாகி விடுவான் சொன்னால் மலக்குமார்களின் துவா இவனுக்கு கிடைக்காது இருபதாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் மௌத்தாகிற வேளையிலே என்ற திருக்கடிமாவை சொல்லி மரணிக்கிற வாய்ப்பு கிடைக்காது இத்தனை சூழல்களையும் ஏற்படுத்துகிற பாவத்திலிருந்து நாம் விலகினால் அல்லாஹ்விடத்திலே வெற்றி உண்டு ஈடேட்டம் உண்டு சகாபாக்களின் வெற்றிக்கு காரணம் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அந்த நிலையிலே வாழ்ந்து வரிக்க வல்லோன் அல்லா வாய்ப்புகள் நல்குவானாக வாக்குறு தாவா அதில் இல்லாத This audio was downloaded from TamilIslamicMedia.com.